திருச்சிற்றம்பலம் பண் பியந்தை காந்தாரம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி கொச்சை வயம் திருச்சிற்றம்பலம் நீல நன்மாமீடற்றன் இறைவன் சினத்தன் நெடுமா நெடுமாவுரித்த நிகரில் சேலன கண்ணி வண்ணம் ஒரு கூறுக்குள் திகழ் தேவன் மேவு பதிதான் வேலன கண்ணி கண்ணீமார்கள் விளையாடுமோசை விழவோசை வேத ஒலியின் சால நல்வேலையோசை யோசை தருமாடவீதி கொடியாடு கொச்சை வயமே விடையுடைய பனோப்பில் நடமாடவல்ல விகிர்த துரு கொள் விமலன் சடகிடை வெள்ளருக்க மலர் கங்கை திங்கள் தகவைத்த ஜோதி பதித்தான் மடையிடை அன்னமெங்கோ நிறைய பரந்து கமலத்து வைகோ வயல் சூழ் கொடையுடைவன் கையாளர் மறையோர்களென்றும் வளர்கின்ற கொச்சை வயமே பட அறவாடு முன்கை உடையானிடும்பை களைவீக்கும் எங்கள் பரமன் இடமுடை வெண்தலை கை பலி கொள்ளும் இன்பன் இடமாய வேர்கொள் பதிதான் நடமிட மஞ்ஞை வண்டு உண்டு பாடு நளிர்ச்சோலை கோலு கனக குடமிடு கூடமீறி வளர்ப்பூவை நல்ல மறையோது கொச்சை வயமே என் திசை பாலரெங்கும் இகலே புகுந்த முயல் உற்ற சிந்தை முடுகி பண்டொளி தீபமாலை இடுதூபமோடு பணிவோற்ற பாதர் பதித்தான் மண்டிய வண்டன் மிண்டி வருநீர பொன்னி வயல் பாய வாழை குழுமி குண்டகள் பாயோமோசை படை நீட தென்ன வளர்கின்ற கொச்சை வயமே பனிவளர் மாமலைக்கு மருகன் குபேரன் நொடு தோழமை கொள் பகவன் இனியன அல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவன் இடங்கொள் பதிதான் முனிவர்கள் தோக்கு மிக்க மறையோர்களோ மம் வளர்தூமோடி அணவி குனிமதி மூடி நீட்டும் உயர்வான் மறைத்து நிறைகின்ற கொச்சை வயமே புலியதழ் கோபணங்கள் உடையாடையாக உடையான் நினைக்கு மளவில் நலிதரு முப்பூரங்கள் எரிசெய்தனாதன் நலமாயிருந்த நகர்த்தான் கலிகெடந்தனாளர் கலைமேவு சிந்தை உடையார் நிறைந்து வளர பொலிதரு மண்டபங்கள் உயர்மாட நீடு வரைமேவு கொச்சை வயமே மழைமுகில் அடல் வாழற கண் முடியோடு தோள்கள் நெறிய பிழை மாமலர் பொன் அடி வைத்த பேயோடுடனாடிமேய பதிதான் வளரல் குல் மாத இசைப்பாடியாட பாடியாட விடுமூசலன்ன கமூக்கின் தரு கண்ணி விண்ணில் வருவார்கள் தங்கள் அடி தேடு கொச்சை வயமே வண்டமர் பங்கயத்து வளர்வான வையம் முழுதுண்டமாலும் இகலீ கண்டிட ஒண்ணுமென்று கிளறி பரந்தும் அறியாத ஜோதி பதித்தான் நண்டுணனாரை சென்னல் நடுவே இருந்து விரை தேர போது மதுவில் புண்டரீகங்களோடு குமுதம் மலர்ந்து வயல் மேவு கொச்சை வயமே கையினேலுண்டு நீ உதிர்மாசர் குண்டர் இடுச்சீவரத்தீனுடையார் மெய்யுரையாத வண்ணம் விளையாடவல்ல விகிர்த துருக்கொள் விமலன் பையுடை நாகவாயில் எயிராரமேக குரவம் பயின்று மலர செய்யினில் நீல மொட்டு விரிய கமழ்ந்து மணனாறு கொச்சை வயமே இறைவனை ஒப்பில்லாத ஒளிமேனியானை உலகங்களேழு முடனே மறைத்தரு வெள்ளமேவி வளர்கோயில் மன்னி இனிதாயிருந்த மணியை குறைவில்ல ஞானமேவு குளிர் வந்தன் வைத்த தமிழ் மாலை பாடு மவர் போய் அரை கழலீசனாளும் நகர்மேவி என்றும் அழகாயிருப்பதறிவே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயக்கி